ரிபுகீதையின் சாரம் திருச்சிற்றம்பலம் கணேஷ சாரதா குருப்பியோ நம ஆணைமுகன் ஆறுமுகன் அருளாந்தேவி அனந்தகணமளவற்ற முனிவர் தேவர் ஆணைமுகன் ஆறுமுகன் அருளாந்தேவி அனந்தகணம் மறவற்ற முனிவர் தேவர் ஏனையுள நல்ல நண்பர் யாவராலும் எப்பயனும் பெற வேண்டி இதயத்தின் கண் ஏனையுள நல்ல நண்பர் யாவராலும் எப்பயனும் பெற வேண்டி இதயத்தின் கண் ஊனமரவுபாசிக்கப்பட்டன்னோர் கிங்கு உவந்த பயன் அருள் கருணாமூர்த்தியாகி ஊனமரவுபாசிக்கப்பட்டன்னோர் கிங்கு உவந்த பயன் அருள் கருணாமூர்த்தியாகி வானமெனவகண்டச்சிதாகாயமான வஸ்துவதம் பரசிவனை வணங்கல் செய்வாம் वाणमणवखण्डचिदाकायमाण माणवस्तु वदं परशिवणैमणैवं शुद्धचिदाकाय यन्दवस्तु स्वतन्तिरमान्तन शुद्धचिदाकायमदां यन्दवस्तु स्वतन्तिरमान्तनदु ഭക്തരളാം ഒയ്യും വണ്ണം കരുണയാലേ പരതത്വ വടിവാകിത്തിരണ്ടെഴുന്നേ ഭക്തരളാം ഒയ്യും വണ്ണം കരുണയാലേ പരതത്വ വടിവാകിത്തിരണ്ടെഴുന്നേ അദ്വൈതാനന്ദമുണരണുഭവത്തിൻ അതിശയമിങ്കെല്ലോറും അറിയും വണ്ണം അദ്വൈതാനന്ദമുണരനുഭവത്തിൻ അതിശയമിങ്കെല്ലോറും അറിയും വണ്ണം നിത്യമുമേ ആനന്ദ നടനം ചെയ്യും നിതമന്ത വസ്തുവിനെ നിലവിൽ വൈപ്പാം നിത്യമുമേ ആനന്ദ നടനം ചെയ്യും നിതമന്ത വസ്തുവിനെ നിലവിൽ വൈപ്പാം எவ்வடிவின் இடப்பாகம் விளங்க நின்ற இவ்வுலகமனைத்துக்கும் மாதாவாகும் எவ்வடிவின் இடப்பாகம் இளங்க நின்ற இவ்வுலகமனைத்துக்கும் மாதாவாகும் எவ்வடிவின் வலப்பாகம் இளங்க நின்ற இவ்வுலகமனைத்துக்கும் பிதாவுமாகும் எவ்வடி விம்பல பாகம் இலங்கா நின்ற விவ்வுலகமனைத்துக்கும் பிதாவுமாகும் எவ்வடிவின் பதத்தில் உள்ள சிலம்பின் ஓசை எவ்விதமாம் நூலுக்கும் ஏதுவாகும் எவ்வடிவின் பதத்தில் உள்ள சிலம்பின் ஓசை எவ்விதமாம் நூலுக்கும் ஏதுவாகும் எவ்வடிவின் விழி மூன்றால் இலங்கும் யாவும் இணையற்ற வடிவே எம்மை காக்க எவ்வடிவின் விழி மூன்றால் இலங்கும் யாவும் இணையற்ற வடிவே எம்மை காக்க அகில ஜகநாயகநாயனந்தசக்தியமபுற்றவகண்ட சிவன் சரணம் போற்றே அகில ஜகநாயகநாயனந்தசக்தியமபுற்றவகண்ட சிவன் சரணம் போற்றே நிகில ஜகன்மாதாவாய் நித்யானந்த நிஜவடிவாமம்பிகையின் சரணம் போற்றே ನಿಖಿಲ ಜಗನ್ಮಾತಾವಾಯ್ ನಿತ್ಯಾನಂದ ನಿಜವಡಿವಾಂಬಿಕೆಯಂ ಶರಣಂ ಪೋಟ್ರಿ சகலவித விக்னமும் தீர்த்தெல்லோர்க்கும் சாதகம விநாயகனச்சரணம் போற்றி சகலவித விக்னமும் தீர்த்தெல்லோர்க்கும் சாதகம விநாயகனச்சரணம் போற்றி தகமைமிகும் அன்பருக்கு சிவஞானத்தை தந்தருளும் ஷண்முகனர் சரணம் போற்றியே தகமைமிகும் அன்பருக்கு சிவஞானத்தை தந்தருளும் ஷண்முகனர் சரணம் போற்றியே சத்தியமாய் ஒரு காலும் ஜகத்தே இல்லை ஜெகமெவையும் ஒரு காலும் ஜனிக்கவில்லை சத்தியமாய் ஒரு காலும் ஜகத்தே இல்லை ஜகமெவையும் ஒரு காலும் ஜனிக்கவில்லை விஸ்தரமாய் ஒரு காலும் இருக்கவில்லை விளக்கமர ஒரு காலும் இறக்கவில்லை விஸ்தரமாய் ஒரு காலும் இருக்கவில்லை விளக்கமர ஒரு காலும் இறக்கவில்லை சித்திரமான் ஜகத்தோற்றும் சிறிதும் இன்றி சின்மாத்திரமான பரபிரம்மம் ஒன்றே சித்திரமான் ஜகத்தோற்றம் சிறிதும் இன்றி சின்மாத்திரமான பரபிரம்மம் ஒன்றே நித்தியமாய் நிலை பெற்று நிற்கும் வஸ்து நிதாகவிதில் ஐயமில்லை நிச்சயந்தான் நித்தியமாய் நிலை பெற்று நிற்கும் வஸ்து நிதாகவிதில் ஐயமில்லை நிச்சயம்தான் இத்வைத்த ஜெகத்தவையும் வியவகாரத்தில் யாவருக்கும் எதிராக தோற்றலாலே ഇദ്വൈത ജഗതവയും വ്യവഹാരത്തിൽ യാവർക്കും എതിരാകത തോറ്റലാലേ ചിത്തിനത് വിവർത്തമതാൻ ചിത്തന്താണേ ജഗമെണ തോറ്റുകിன்றதன ചില്ലു ചൊൽവർ ചിത്തിനത് വിവർത്തമതാൻ ചിത്തന്താണേ ജഗമെണ തോറ്റുകിன்றதன ചില്ലു ചൊൽവർ சிச்சிதமது நன்றாக விசாரிக்குங்கார் சின்மயமாம் பிரம்மமலாதிலவே இல்லை சிச்சிதமது நன்றாக விசாரிக்குங்கார் சின்மயமாம் பிரம்மமலாதிலவே இல்லை പുത്തിരണേയാതലിനാൽ എക്കാലത്തും പൂരണമായി ഉള്ളത് പരബ്രഹ്മം ഒന്നേ ഉത്തിരണേയാതലിനാൽ എക്കാലത്തും പൂരണമായി ഉള്ളത് പരബ്രഹ്മം ഒന്നേ சுக்திகையின் விவர்த்தமதாம் ரஜதன் தன்னை சோதிக்கில் சுக்தியலால் ரஜதம் இல்லை சுக்திகையின் விவர்த்தமதாம் ரஜதன் தன்னை சோதிக்கில் சுக்தியலால் ரஜதம் இல்லை இத்திரமே சித்தினது விவர்த்தமாக விளங்கியிடும் சித்தத்தை சோதிக்கிங்கார் இத்திரமே சித்தினது விவர்த்தமாக விளங்கியிடும் சித்தத்தை சோதிக்கிங்கார் சித்திதயலார் சித்தமென சிறிதும் இல்லை சித்திதமிழா தன்மையினால் ஜெகத்தும் இல்லை சித்தயலார் சித்தமென சிறிதும் இல்லை சித்தமிழார் தன்மையினால் ஜெகத்தும் இல்லை புத்திரனேயாதலினால் எக்காலத்தும் பூரணமாய் உழது பரபிரம்மம் ஒன்றே புத்திரனேயாதலினால் எக்காலத்தும் பூரணமாய் உழது பரபிரம்மம் ஒன்றே इघलुडलुम् अखण्डैकरजस्वरूपमम् इन्द्रियमुम् अखण्डैकरजस्वरूपम् इघलुडलम् अखण्डैकरजस्वरूपमम् इन्द्रियमुम् अखण्डैकरजस्वरूपम् पुगन्मणदुम् अखण्डैकरजस्वरूपमम् बुद्धियुमे मे पुगन्मण्णदुम् अखण्डैकरसस्वरूपम् बुद्धियोमे अखण्डैकरसस्वरूपम् अहमदुम् अखण्डैकरसस्वरूपम् अमचित्तम् अखण्डैकरसस्वरूपम् अहमदुम् अखण्डैकरसस्वरूपम् अमचित्तम् अखण्डैकरसस्वरूपम् पगर्जीवल्म् अखण्डैकरसस्वरूपं परब्रह्मम् अखण्डैकरसस्वरूपं पगर्जीवन् अखण्डैकरसस्वरूपं परब्रह्मम् अखण्डैकरसस्वरूपं निनैवेदुवो वधदा नि जीवनागो निनैवेदुवो वधदा ईशनागो ನಿನವೆದುವೋವದುದಾನೆ ಜೀವನಾಗೂ ನಿನವೆದುವೋವದುದಾನೆ ಈಶನಾಗೂ ನಿನವೆದುವೋವದುದಾನೆ ಜಗಮು ಮಾಗೂ ನಿನವೆದುವೋವದುದಾನೆ ಮನದು ಮಾಗೂ ನಿನವೆದುವೋವದುದಾನೆ ಜಗಮು ಮಾಗೂ ನಿನವೆದುವೋವದುದಾನೆ ವದದಾನೆ ಕರ್ಮ ಮಾಗು ನಿನವೆದುವೋ ವದದಾನೆ ಕಾಮ ಮಾಗು ನಿನವೆದುವೋ ವದದಾನೆ ಕರ್ಮ ಮಾಗು ನಿನವೆದುವೋ ವದದಾನೆ ದುಃಖ ಮಾಗು ನಿನವೆದುವೋ ವದದಾನೆಯನೈತು ಮಾಮೇ நினைவெதுவோவதுதானே துக்கமாகும் நினைவெதுவோவதுதானே எனைத்துமாமே நினைவின்றி நிற்பதுவே அகண்டமாகும் நினைவின்றி நிற்பதுவே நிஷ்டையாகும் நினைவின்றி நிற்பதுவே அகண்டமாகும் நினைவின்றி நிற்பதுவே நிஷ்டையாகும் நினைவின்றி நிற்பதுவே ஞானமாகும் நினைவின்றி நிற்பதுவே மோட்சமாகும் நினைவின்றி நிற்பதுவே ஞானமாகும் நினைவின்றி நிற்பதுவே மோட்சமாகும் நினைவின்றி நிற்பதுவே சகஜமாகும் நினைவின்றி நிற்பதுவே பிரம்மமாகும் நினைவின்றி நிற்பதுவே சகஜமாகும் நினைவின்றி நிற்பதுவே பிரம்மமாகும் நினைவின்றி நிற்பதுவே சிவமுமாகும் நினைவணுவும் இல்லையெல்லாம் பிரம்மந்தானே நினைவின்றி நிற்பதுவே சிவமுமாகும் நினைவணுவும் இல்லையெல்லாம் பிரம்மந்தானே மனமுமிலை மனோமயமாஞ்சக ஜீவாதி மற்றுமொரு பொருளுமிலை என்றும் எல்லாம் மனமுமிலை மனோமயமாஞ்சக ஜீவாதி மற்றுமொரு பொருளுமிலை என்றும் எல்லாம் அனக சதானந்த சிதாகாயமான மகண்டமதாம் பரபிரம்மஸ்வரூபமேயாம் அணக சதானந்த சிதாகாயமானவகண்டமதாம் பரபிரம்மஸ்வரூபமேயாம் எனும் இதிலோரையமிலை சத்தியம் தான் எங்குமுள பரமசிவனறியச் சொன்னேன் எனும் இதிலோரையமிலை சத்தியம் தான் எங்குமுள பரமசிவனறியச் சொன்னேன் அணியுமக ரகசியமாம் யுவர்த்தத்தை நன்றாக கேட்டுணர்வோன் பிரம்மமாவான் அணியுமக ரகசியமாம் யுவர்த்தத்தை நன்றாக கேட்டுணர்வோன் பிரம்மமாவான் ദൃശ്യമേ തോന്നുമില്ല ദൃക്കേയാകി തിയങ്ങും മനോവികക്കമില്ല നിലയിൽ നിன்றோர்க்கு திருஷ்யமே தோன்றுமிலா திருக்கேயாகி தியங்கும் மனோ விகல்பமிலா நிலை நின்றோர்க்கு மறுவீடு நனவு கணா சுழுத்தி இல்லை மரணமில்லை ஒய்வதில்லை மற்றொன்றில்லை ಮರುವಿಯಿಳು நனவு கணா ಚುಳುತಿ இல்லை மரணமில்லை ஒழிவதில்லை மற்றொன்றில்லை பிரிவரவே மனது வெறி திருக்கு நிஷ்டை பெருமையினை என் சொல்வோம் என்று வண்ணம் பிரிவரவே மனது வெறி திருக்கு நிஷ்டை பெருமையினை என் சொல்வோம் என்று வண்ணம் நேரிபு ಪರಿಗುಣನೇರಿವು ಮುನಿವನ್ನಿದಾಗನಕ್ಕೆ ಪರಮಾರ್ಥ ಉರುದಿಯனை பகர்ந்தானன்றே பரிவுடனேறிவு முனிவன்னிதாகனுக்கு பரமார்த்த உறுதியினை பகர்ந்தானன்றே அரியவகம் பிரம்மாஸ்மி மந்திரத்துக்கு அதிசயமாம் மந்திரமே ஒன்றும் இல்லை அரியவகம் பிரம்மாஸ்மி மந்திரத்துக்கு அதிசயமாம் மந்திரமே ஒன்றும் இல்லை பரவுமெழு கோடி மகா மந்திரந்தான் பல கோடி ஜன்மங்கள் தருவதன்றி மரபுமழு கோடி மகாமந்திரந்தான் பல கோடி ஜென்மங்கள் தருவதன்றே மறுவி எழுஞ்சென்மங்கள் மாற்றாதென்று மற்றதனால் அனைத்துக்கும் மேலாகின்ற மறுவியிடும் ஜென்மங்கள் மாற்றாதென்று மற்றதனால் அனைத்துக்கும் மேலாகின்ற துருஷிலகம் பிரம்மாஸ்மி மந்திரத்தை தொடர்ந்தகில மந்திரமும் தொலைக்க வேண்டும் துருஷிலகம் பிரம்மாஸ்மி மந்திரத்தை தொடர்ந்தகில மந்திரமும் தொலைக்க வேண்டும் உலகமெல்லாம் எதனிடையில் உதிதி தொடுங்கும் ஒளிர்பானோ விந்துவண்ணல் உடுக்கன் மின்னல் ഉലകമെല്ലാം എതനിടയിൽ ഉദിത്തൊടുങ്കും ഒളിർവാനോവിൻ മിനുവണ്ണൽ ഉടുക്കൻ മിന്നൽ പല ഒലിയും എതനാലെ വിളക്കലാകും പകരും അവൈ എതനനിതം വിളക്കമാട്ട പല ഒലിയും എതനാലെ വിളക്കലാകും പകരും അവൈ എതനനിതം വിളക്കമാട്ട விலகு சுராசுரரெவரும் எதன் பயத்தாயக்காலும் தம் செயலே எற்றா நிற்பர் விலகு வரும் எதன் பயத்தாயக்காலும் தம் செயலேயற்றா நிற்பர் அலையுமறி பொருளையலாம் அகற்றி அந்த வரி உருவாம் சிவத்தை உபாசிக்க வேண்டும் அலையுமறி பொருளையலாம் அகற்றி அந்த வரி உருவாம் சிவத்தை உபாசிக்க வேண்டும் ನಿದಾಗ ನಿನಕ್ಕೆ ಓತಿರ್ಜೀವನ್ ಮುಕ್ತನ್ ಇಗಳು ವಿಳಕ್ಕಣಮಾನ ಬೋಧಂ ಚೊಳ್ವೇನ್ ನಿದಾಗ ನಿನಕ್ಕೆ ಓತಿರ್ಜೀವನ್ ಮುಕ್ತನ್ ಇಗಳು ವಿಳಕ್ಕಣಮಾನ ಬೋಧಂ ಚೊಲ್ವೇನ್ ಸದಾನಂದ ಗಣಮಾನ ವಾಣ್ಮಾವಾಗ சாந்தி மிகுந்திருப்போனே ஜீவன் முக்தன் சதானந்த கணமான வான்மாவாக சாந்தி மிகுந்திருப்போனே ஜீவன் முக்தன் உதார பரிபூரணமாய் ஒளியில் சசதாய் உணர்வுருவாம் ஆன்மாவுக்கு கவின்னமான உதார பரிபூரணமாய் ஒளியில் சத்தாய் உணர்வுருவாம் ஆன்மாவுக்கு பின்னமான சிதானந்த பரபிரம்மனானே நானே என்றே செறிகின்ற துணிவுடையோன் ஜீவன் முக்தன் சிதானந்த பரபிரம்மனானே என்று செறிகின்ற துணிவுடையோன் ஜீவன் முக்தன் தன்னிடையே தானாக விளங்க நின்ற தற்பதமாம் பரபிரம்மன் தானே என்று தன்னிடையே தானாக விளங்க நின்ற தற்பதமாம் பரபிரம்மன் தானே என்று விண்ணவிழா வரிவுற்ற பிரம்மாகாரம் பெற்றவனே பிணிப்பற்ற ஜீவன் முக்தன் பின்னமிலாவறிவுற்ற பிரம்மாகாரம் பெற்றவனே பிணிப்பற்ற ஜீவன் முக்தன் அந்நியமே இல்லாத வான்மாவின் கண் அமர்ந்தாங்கே ரமி போனாய் அகண்டமான அந்நியமே இல்லாத வான்மாவின் கண் அமர்ந்தாங்கே ரவி போனாய கண்டமான தன்னிடையே தானாக தனித்து நின்று தன் இன்பம் புஜிப்பவனே ஜீவன் முக்தன் தன்னிடையே தானாக தடித்து நின்று தன்னின்பம் புஜிப்பவனே ஜீவன் முக்தனும் இங்கு மிகு வரிதான விதேக முக்தனும் இலக்கணமெனிதாக நினக்கியம் கேளாய் இங்கு மிகு வரிதான விதேக முக்தனும் இலக்கணமெனிதாக நினக்கியம் கேளாய் तङ्गुणिनैव नैतयुमे तत्परणे तत्परणेतानागी शान्तनागी சாந்தனாகி தங்கு நினைவனைத்தையுமே தவிர்ந்து சுத்த தத்பரனே தானாகி சாந்தனாகி துங்க சுககணமாகி துச்சரூப தொடர்பின்றி மகமௌன நிலை பெற்றோனாய் துங்க சுககணமாகி துச்சரூப தொடர்பின்றி மகமௌன நிலை பெற்றோனாய் மங்களலா உணர்வுருவாம் பிரம்மரூப மாத்திரமாயிருப்பவனே விதேகமுக்தன் மங்களலா உணர்வுருவாம் பிரம்மரூப மாத்திரமாயிருப்பவனே விதேகமுக்தன் मेद् मेता भूमि व्यापकमान् स्वरूपमागीवरिदािदा काय स्वरूपमागे निचिन् निखिल परिपूरणलन्तु नि ನಿತ್ಯ ಚಿನ್ಮಾತಿರಮಾನ್ ಸ್ವರೂಪಮಾಗಿ ನಿಖಿಲ ಪರಿಪೂரணமாய் நிறைந்து நின்ற சுத்தமதாம் பரபிரம்மந்தானேயாகி சும்மாவே இருந்திடுவோன் விதேகமுக்தன் சுத்தமதாம் பரபிரம்மந்தானேயாகி சும்மாவே இருந்திடுவோன் விதேகமுக்தன் சர்வபரிபூரணமாம் ஆன்மாவன்றே ஜெகஜீவன் முதலியவை அணுவும் இல்லை சர்வபரிபூரணமாம் ஆன்மாவன்றே ஜெகஜீவன் முதலியவை அணுவும் இல்லை பரவு ஜெக ஜீவ பரம் அனைத்தும் என்றும் பராத்பரமாம் பரமான்மஸ்வரூபமேயாம் பரவு ஜக ஜீவ பரம் அனைத்தும் என்றும் பராத்பரமாம் பரமான்மஸ்வரூபமேயான் திறமதுவாயிலை செய்த வர்த்தத்தில் இணையளவும் ஐயமிலை சக்தி என்றான் திறமதுவாயிலை செய்த வர்த்தத்தில் இணையளவும் ஐயமிலை சக்தி என்றான் உரை தரும் யூ வர்த்தத்தை ஒரு காலில் காலேனும் உரமாக கேட்டுணர்வோன் பிரம்மமாவான் உரை தரும் யுவர்த்தத்தை ஒரு காலேனும் உரமாக கேட்டுணர்வோன் பிரம்மமாவான் அகிலமுமே அனவரதம் பிரம்ம மாத்திரம் அஜானம் அதன் செயலும் பிரம்ம மாத்திரம் ज्ञानम् अध्ययलुं ब्रह्ममात्रं ह सकलजडा जड मे रमणं मातरं सदस सतायकान् बाबेलं रमणं सकलजडा जड्वलुमे मे ह मातरं सदससतायकान् बाबेलं रमणं मातरं वेगुविधा विदं विध भुवनङ्गल् ब्रह्म मात्रं म भूतङ्गल् ब्रह्म मात्रम् വിധം വിധമാമ്പുവണങ്ങൾ ബ്രഹ്മമാത്രം ഇകൾവുമികും ശരീരമെല്ലാം ബ്രഹ്മമാത്രം ഇവൈ മറുവും ഉയിർകളെല്ലാം ബ്രഹ്മമാത്രം ഇകൾവുമികും ശരീരമെല്ലാം ബ്രഹ്മമാത്രം ഇവൈ മറുവും ഉയിർകളെല്ലാം ബ്രഹ്മമാത്രം യൗവിധമായി അറിവതുവും അസത്തെയാകും യൗവിധമായി നിലവതുവും അറിവും അസത്തെയാകും യൗവിധമായി അറിവതുവും അസത്തെയാകും യൗവിധമായി നിനവതുവും അസത്തെയാകും യൗവിധമായി കാണുവതുവും അസത്തെയാകും യൗവിധമായി കേൾപ്പതുവും അസത്തെയാകും യൗവിധമായി കാണുവതുവും അസത്തെയാകും യൗവിധമായി കേൾപ്പതുവും അസത്തെയാകും യൗവിധമായി വിണവുവതുന്മസത്തെയാകും യൗവിധമായി ചൊല്ലുവതുന്മസത്തെയാകും യൗവിധമായി വിണവുവതുന്മസത്തെയാകും യൗവിധമായി ചൊല്ലുവതുന്മസത്തെയാകും യൗവിധമായി ഭുജിപ്പതുവും മസത്തെയാകും എപ്പോതും ഉള്ളത് പരബ്രഹ്മം ഒന്നേ எவ்விதமாய் புஜிப்பதுவும் அசத்தேயாகும் எப்போதும் உள்ளது பரபிரம்மம் ஒன்றே ஆதலினால் அகிலமுமே பிரம்மம் என்றும் அகமந்த பரபிரம்மன் தானே என்றும் ஆதலினால் அகிலமுமே பிரம்மம் என்றும் அகமந்த பரபிரம்மன் தானே என்றும் வேதமுருந்த தோற்றமெலாம் போகும் மட்டும் பிரியமுடன் பிரிவரவே நித்தமாக வேதமுறும் தோற்றமெலாம் போகும் மட்டும் பிரியமுடன் பிரிவரவே நித்தமாக சாதகமாம் பாவனையை செய்தவற்றார் சஞ்சல விக்ஷேபமெலாம் தொலைந்த பின்னர் சாதகமாம் பாவனையை செய்தவற்றார் ಚಂಚಲ ವಿಕ್ಷೇಪ ಮೇಲಾಂತೋಲೈಂದ ಪಿನ್ನ ஏதையுமே நினையாமல் சுகமேயாக எப்போதும் சும்மாவே இருக்க வேண்டும் ஏதையுமே நினையாமல் சுகமேயாக எப்போதும் சும்மாவே இருக்க வேண்டும் பிரம்ம பிரீத்தி தரும் துயர் நல்கும் ஆதலாலே பிரம்மமலாதமனியமாய் காண்பதெல்லாம் பீதி தரும் துயர் நல்கும் ஆதலாலே திருஷ்யமாய் காண்பதெல்லாம் திருக்கேயாக திகழ்கின்ற பிரம்மென பிரவிலாபித்து திருஷ்யமாய் காண்பதெல்லாம் திருக்கேயாக திகழ்கின்ற பிரம்மமென பிரவிழாபித்து சர்வமுமே பிரம்மமெனும் நினைவும் தள்ளி சலியாமல் வெரிதாக விருக்கும் நிஷ்டை சர்வமுமே பிரம்மமெனும் நினைவும் தள்ளி சலியாமல் வெரிதாக விருக்கும் நிஷ்டை निरतिजया सुखं गुम्भयते तीर्ुं निश्चयमयनालं निष्ठै सर्वाय निरतिजय सुखं निश्चयमे सर्वाय मनदोडय महतां विवरी मनदुडय यागमदे महतां सि மனதுடைய தியாகமதே மகத்தாம் வெற்றி மனதுடைய தியாகமதே மகத்தாம் சிசி மனதுடைய தியாகமதே மகத்தாம் இன்பம் மனதுடைய தியாகமதே மகத்தாம் யோகம் மனதுடைய தியாகமதே மகத்தாம் இன்பம் மனதுடைய தியாகமதே மகத்தாம் யோகம் मनदुडयर्यत्यागमने महतां ज्ञानं मनदुडयत्यागमने महता मोक्षं मनदुडयत्यागमने महतां ज्ञानं मनदुडयत्यागमने महता मोक्षम् மனதுடைய தியாகமதே சகல தியாகம் மனதுடைய தியாகமதே சித்த தியாகம் மனதுடைய தியாகமதே சகல தியாகம் மனதுடைய தியாகமதே சித்த தியாகம் சிச்சிதமென ஒரு காலும் இலவே இல்லை சின்மயமாம் பரபிரம்மம் ஒன்றே என்றும் சித்தமென ஒரு காலும் இலவே இல்லை சின்மயமம் பரபிரம்மம் ஒன்றே என்றும் நித்திய பரிபூரணமாய் நிலைத்ததென்றும் நிரந்தரமாம் நிச்சயமே சித்தன் தன்னை நித்திய பரிபூரணமாய் நிலைத்ததென்றும் நிரந்தரமாம் நிச்சயமே சித்தன் தன்னை புத்திரனே எளிதாக ஜெயிப்பதற்கு புறையற்ற உபாயமிதால் சித்த நாசம் புத்திரனே எளிதாக ஜெயிப்பதற்கு புறையற்ற உபாயமிதால் சித்த நாசம் சத்தியமாய் சித்திக்கும் சித்தியானார் சகலமுமே சின்மயமாய் பிரகாசிக்கும் சத்தியமாய் சித்திக்கும் சித்தியானால் சகலமுமே சின்மயமாய் பிரகாசிக்கும் சித்திதமென ஒரு பொருளிங்குள்ளதென்று சிறிதேனும் சிந்தித்தால் உடனே சித்தித்தே சிறிதமென ஒரு பொருளிங்குள்ளதென்று சிறிதே நொஞ்சிந்தித்தால் உடனே சிறிதே சிறிதமதாய் தோற்றியிடும் அதுவே ஜீவ ஜெகபரமாய் தோற்றுமதால் துன்பம் உண்டாம் சித்திதமதாய் தோற்றியிடும் அதுவே ஜீவ ஜெகபரமாய் தோற்றுமதால் துன்பம் உண்டாம் புத்திரனே யாதலினால் சித்தித்தமென்றோர் பொருளென்றும் இல்லையலால் சித்தே என்னும் புத்திரனே யாதலினால் சித்தித்தமென்றோர் பொருளென்றும் இல்லையலால் சித்தே என்னும் இத்திரமாம் உறுதியினார் சித்தன் தன்னை எளிதாக ஜெய் என்றும் இன்பம் சார்வாய் நித்திரமாம் உறுதியினார் சித்தன் தன்னை எளிதாக ஜெயித்தென்றும் இன்பம் சார்வாய் தீங்கான சித்த முதல் எவையும் இல்லை திருஷ்யமாய் தெரிகின்ற ஜெகமும் இல்லை தீங்கான சித்த முதல் எவையும் இல்லை திருஷ்யமாய் தெரிகின்ற ஜெகமும் இல்லை யாங்கார முதலியதோரணுவும் இல்லை அகிலமுமே அகண்ட பர பிரம்மமேயாம் யாங்கார முதலியதோரணுவும் இல்லை அகிலமுமே அகண்ட பர பிரம்மமேயாம் நீங்காமல் எங்கும் ஒரு நிறைவாய் நின்ற நிமலவரே வாணபர நானே என்று நீங்காமல் இடும் மட்டும் தொடர்பாக சிந்தித்து சாந்தனவாய் தூங்காத தூங்கு நிலை கிட்டும் மட்டும் தொடர்பாக சிந்தித்து சாந்தனவாய் அகிலமுமே பரபிரம்மம் ஐயமில்லை அகமந்த பரபிரம்மம் ஐயமில்லை அகிலமுமே பரபிரம்மம் ஐயமில்லை அகமந்த பரபிரம்மம் ஐயமில்லை நிகிலமுமாம் பரபிரம்மம் அது நான் என்றே நிரந்தரமாய் பாவித்து மனதை என்று நிகிலமுமாம் பரபிரம்மம் அது நான் என்றே நிரந்தரமாய் பாவித்து மனதை என்று சுககணமாம் பரபிரம்மம் தானேயாகி சும்மாவே இருக்கின்ற சாந்தி தானே சுககணமாம் பரபிரம்மம் தானேயாகி சும்மாவே இருக்கின்ற சாந்தி தானே தகமமிகும் பூஜனையாம் தானமாகும் தவமாகும் ஜபமாகும் சமாதியாமே தகமமிகும் பூஜனையாம் தானமாகும் தவமாகும் ஜபமாகும் சமாதியாமே தாந்தானே தானாக ஜொலிக்கும் ஜோதி தாந்தானே தானாக நிலைத்த பின்பம் தாந்தானே தானாக ஜொலிக்கும் ஜோதி தாந்தானே தானாக நிலைத்த பின்பம் தாந்தானே தானாக விற்கும் உண்மை தாந்தானே சகல பறி பூன்ற வசது தாந்தானே தானாக விற்கும் உண்மை தாந்தானே சகல பறி பூன்ற வசது தாந்தானே தனக்கு நிகரில்லா தெய்வம் தாந்தானே தனக்கண்ணியமில்லா வசது தாந்தானே தனக்கு நிகரில்லா தெய்வம் தான் தானே தனக்கண்ண நியமில்லா வஸ்து தான் தானே பிரம்மம் எனும் திருடபோதத்தார் தானாக விரிகின்ற பிரம்மமாவாய் தான் தானே பிரம்மம் எனும் திருடபோதத்தார் தானாக விரிகின்ற பிரம்மமாவாய் வேதமெலாம் அணுவுமில்லாதரவும் தள்ளி तीर्तिरमयनवङ्गङ्गे च पलागुं दृढमान निश्चयिते जीवन्मुक्ति च पलागुं तडमान निश्चयि उपशान्ति गडे भूमि नांगुमागुं। तडमान नियिपशान्ति पडि भूमिगो नामागु इडमानविष तोर्वे इचै भवति इडमान इन्निषै दोर्वके इतिरुयचै भवतिमन्े மடமான மன்மரதனை இசைந்தபோது மகத்தான பவபீதி மாயாதென்றும் மடமான மன்மரதனை இசைந்தபோது மகத்தான பவபீதி மாயாதென்றும் அந்நியமே தோன்றாதவ கண்டாக்கார வரிவுதனை அடைந்தவனே முத்தனான நூறோன் இவ்வுலகில் எவ்விடத்தும் அறியனவன் இன்னவித மகண்ட பரஞானமுறோன் இவ்வுலகில் எவ்விடத்தும் அறியனவன் ദൃഢജ്ഞാനി ദർശനമേ ശിവത്തെ കാണൽ ദൃഢജ്ഞാനി ദർശനമേ ശിവത്തിൻ സേവയേ ദൃഢജ്ഞാനി ദർശനമേ ഏവതകർക്ക് തിരുവിധമാം ഉലകത്തും അറിതാം യാക്കും ദൃഢജ്ഞാനി ദർശനമേ ഏവതകർക്ക് തിരുവിധമാം ഉലകത്തും അറിതാം യാക്കും ജ്ഞാനിയുടെ അർച്ചനയെ ചെയ്വതാലേ ജ്ഞാനബലം അടൈന്തതനാ ജീവൻ മുക്തി ജ്ഞാനിയുടെ അർച്ചനയെ ചെയ്വതാലേ ജ്ഞാനബലം അടൈന്തതനാ ജീവൻ മുക്തി ജ്ഞാനപരമാനന്ദമടയാലാകും അതൻ പിൻപ് വിദേഹമുക്തി ജ്ഞാന ചലനമിലതിലെ പോലും കാഷ്ടം പോലും ചങ്കർപ്പവികങ്ങളും ഇന്ന് ചലനമിലതിലെ പോലും കാഷ്ടം പോലും ചങ്കർപ്പവികങ്ങളും ഇന്ന് കലനമുറ ബ്രഹ്മത്തിൽ പാലും നീരും കലപ്പത് പോൽ വേരളവേ കലന്ത് ചറ്റും தலனமுரா பிரம்மத்திற்பாலும் நீரும் கலப்பது போல் வேறவே கலந்து சற்றும் அலைவரவே வெறிதாக சுற்றித்திருக்கும் அறிஞனுடைய நிஷ்டை மகிமை தன்னை அலைவரவே வெறிதாக சுற்றித்திருக்கும் அறிஞனுடைய நிஷ்டை மகிமை தன்னை நிலை மறுவா மனத்தாலும் வச்சனத்தாலும் நினைந்திடவும் பகர்ந்திடவும் ஆர்த்தாம் வல்லோர் நிலை மறுவா மனத்தாலும் வச்சனத்தாலும் நினைந்திடவும் பகர்ந்திடவும் ஆர்த்தாம் வல்லோர் அகில பரிபூரணமாய் அனைத்தும் உண்டாய் அடங்குவதற்காலயமாம் சிவரூபந்தான் அகில பரிபூரணமாய் அனைத்தும் உண்டாய் அடங்குவதற்காலயமாம் சிவரூபந்தான் நிகரின் மகாலிங்கமிதன் அனுசந்தானம் நிரந்தரமாய் செய்வதுவே சிவத்தின் பூஜை நிகரின் மகாலிங்கமிதன் அனுசந்தானம் நிரந்தரமாய் செய்வதுவே சிவத்தின் பூஜை அகமதனில் பூஜை செய்வோருக்கே அகண்ட அறிவுண்டாம் என்று அகமதனில் பூஜை செய்வோருக்கே அகண்ட அறிவுண்டாம் என்று இகழ் வரவேறிபு முனிவன் மிதாகனுக்கன்று ஈனமுற பரம்பொருளை செய்தானன்றே இகழ்வரவேதிவு முனிவன் நிதாகனன் கண்கு ஈனமுறபரம் பொருளை இசைத்தானன்றே நன்றம் விவேக வழி இள தீரர் நாரி முதற் சுகத்தி திசை நின்னும் போதும் நன்றம் விவேக வழி இள தீரர் நாரி முதற் சுகத்தி திசை நின்னும் போதும் பலவாய் சுகத்தையெல்லாம் பரபிரம்ம சுகமெனவேயுந்து பலவாய் சுகத்தையெல்லாம் பரபிரம்ம சுகமெனவேயுந்து கற்பிதமாம் விஷய சுகமனுபாவிக்க கனவிலுமே நினையாது தைரியத்தோடு ಕರ್ಪಿದಮಾಂ ವಿಷಯ ಸುಖಮನುಭಾವಿಕ್ಯ ಕಣವಿಲುಮೇ ನಿನಯಾದ தைரியத்தோடு அற்பமில்லாவ கொண்ட பல சுகமே சேர கொண்ட பல ஞான பலமடைய வேண்டும் அற்பமில்லாவ கொண்ட பல சுகமே சேர கொண்ட பல ஞான பலமடைய வேண்டும் ಅಖಂಡ ಪರಬ್ರಹ್ಮವದೇ ಸಸತುಕೆಲ್ಲ ಅತ್ಯಂತ ಸಸತಾಗವಿರ್ಪದಾಲು ಅಖಂಡ ಪರಬ್ರಹ್ಮವದೇ ಸಸತುಕೆಲ್ಲ ಅತ್ಯಂತ ಸಸತಾಗವಿರ್ಪದಾಲು అఖండ పరబ్రహ్మతిం సంగందానే ఎరియలినా సత్సంగమిన్నలాగుం വഖണ്ഡ പരബ്രഹ്മത്തിൻ സംഗന്താനേ എറിഞ്ഞറിനാൽ സത്സംഗമെന്നലാകും അഖണ്ഡ പരബ്രഹ്മമതി മഹത്തുക്കെല്ലാം അത്യന്ത മഹത്താകവിരുപ്പതാലോ അഖണ്ഡ പരബ്രഹ്മമതി മഹത്ക്കെല്ലാം അത്യന്ത മഹതാകവിരുപ്പദാലോ അഖണ്ഡ പരബ്രഹ്മത്തിൻ സംഗം ദാനേ എറിഞ്ഞറിയാൽ മഹസംഗമെന്നലാകും അഖണ്ഡ പരബ്രഹ്മത്തിൻ സംഗം ദാനേ എറിഞ്ഞറിയാൽ മഹസംഗമെന്നലാകും ஜெக ஜீவ பரங்களெல்லாம் பிரம்மம் என்றும் அப்ரம்மன் நானே என்றும் வேதமுறும் ஜெக ஜீவ பரங்களெல்லாம் பிரம்மம் என்றும் அப்ரம்மன் நானே என்றும் ஓதிய விசிந்தனையை பிரம்மாபியாசி ஒளியாமல் எப்போதும் பழக வேண்டும் ஓதிய விச்சிந்தனையை பிரம்மாபியாசி ஒளியாமல் எப்போதும் பழக வேண்டும் சாதகமான் சிந்தனையின் பலத்தினாலே சலமனதின் விகல்பமெல்லாம் தவிர்ந்த பின்னர் சாதகமான் சிந்தனையின் பலத்தினாலே சலமனதின் விகல்பமெல்லாம் தவிர்ந்த பின்னர் இதையுமே பழகாமல் பரமேயாகி என் நினைவும் இணையாமல் இருக்க வேண்டும் இதையுமே பழகாமல் பரமேயாகி என் நினைவும் இணையாமல் இருக்க வேண்டும் நினைவையெல்லாம் நீக்கி மனோவாக்கு கேட்ட நிஜ வடிவாய் நிற்பதுவே நிறைந்த முக்தி நினைவையெல்லாம் நீக்கி மனோவாக்கு கேட்ட நிஜ வடிவாய் நிற்பதுவே நிறைந்த முக்தி நினைவனுவும் வேறாக நிகழுமாகி நினைவதுவே மகத்தான பந்தமாகும் மதிக்கின்ற மனதுடைய நினைவனைத்தும் மகத்தான பரபிரம்ம ஸ்வரூபமன்றி மற்றனவும் இளையனவே நிச்சயிப்பாய் மகத்தான பரபிரம்ம ஸ்வரூபமன்றி மற்றனவும் இளையனவே நிச்சயிப்பாய் நினைவதனால் நிகழ்கின்ற ஜகஜீவாதி நிகிலமுமை நினைவுருவா மனதேயாகும் நினைவதனால் நிகழ்கின்ற ஜகஜீவாதி நிகிலமுமே நினைவுருவா மனதேயாகும் மனததுதான் அறிவுருவாய் நிகழ நின்ற மகத்தான பரபிரம்ம வடிவேயாகும் மனததுதான் அறிவுரு